திருச்சிற்றம்பலம் நாடு கொங்கு நாடு ஸ்தலம் திருநனா பவானி திருச்சிற்றம்பலம் பந்தார் வீடல் மடவாள் பாகமா நாகம் பூண்டேரதேரி அந்தாரவணிந்த அம்மானிடம் போலும் மந்தன் சாரல் வந்தார் மந்தி கூத்தாட வார்போழிலில் வண்டு பாட செந்தேன் தெளியொளிர தேமாக்கனி ஒதிர்கோ திருநண்ணாவே நாட்டம் போலிந்திலங்கு நெற்றியினான் மற்றொரு கை வீணையேந்தி ஈட்டோ தூயரருக்கும் எம்மானிடம் போலும் இலை சூழ்கானில் ஓட்டம் தருமருவி வீழும் விசை காட்ட முந்தூழோசை சீட்டார் மணிகள் அணியும் திரை சேர்க்கும் திருநாணாவே நன்றாங்கிசை மொழிந்து நன்னுதலாள் பாகமாய் ஞாலமேத்த மின் தாங்கு செஞ்சட்டயம் விகிதர்கிடம் போலும் விரை சூழ்வேற்பில் கொன்றோங்கி வந்திரைகள் மோத மயிலாலோ சாரர் செவ்வி சென்றோங்கி வானவர்களே தீ அடிபணியும் திருநணாவே கையில் மழுவேந்தி காலில் சீலம்பணிந்த கரித்தோல் கொண்டு மெய்யில் முழுதணிந்த விகிதற்கு இடம் போலோமிடைந்து வானோர் ஐயா அரணே பெருமான் அருளென்றென்றாதரிக செய்ய கமலம் பொழில் தேனழித்தியலோ திருநாவே முத்தேர் நகையாளிடமாக தம்மார்பில் வெண்ணூல் பூண்டு தொத்தேர் மலர் சடையில் வைத்தாரிடம் போலோ சோலை சூழ்ந்த அத்தேனழியுண்களியாலிசை மூரல ஆல தும்பி தெத்தேயன முரல கேட்டார் வினை கேடுக்கும் தீருணனாவே வில்லார் வரையாக மானாகம் நானாக வேடம் கொண்டு புல்லார் புறமூன்றெரித்தார்க்கு இடம் போலும் புலியுமானும் அல்லாத சாதிகளோ மங்கழல் மேல் கை கூப்ப அடியார் கூடி செல்லாவரு நேரிக்கே செல்ல அருள் பூரியம் காணார் களே சூரிவை மேல் மூடி ஆடர ஒன்றரை மேற்சாக்தி உனார் தலையோட்டில் ஊனோகந்தான் தானோகந்த கோயிலெங்கும் நானாவிதத்தால் வீரதிகள் நல்லாமே ஏத்தி வாழ்த்த தேனார் மலர் கொண்டடியார் அடிவணங்கும் திருநனாவே மன்னீரிலங்கையர் தங்கோமான் வலிதோலைய வீரலாலூன்றி முன்னீர் கடல் நஞ்சையுண்டார்க்கு இடம் போலும் மூனை சேர்சியம் அந்நீர்மை கொன்றே அழலால் விழி கூறைய வழியும் முன்றே சென்னீர் பரப்ப சிறந்து கரியோளிக்கும் திருநாவே மையார் மணி மீடரன் மங்கையோர் பங்குடையான் மனைகள் தோறும் கையால் பலியேற்ற கள்வன் இடம் போலும் கழல்கள் நீடி பொய்யாமறையானும் பூமியளந்தானும் போற்ற மன்னி செய்யார் எரியாம் உருவமுற வணங்கும் திருநண்ணாவே ஆடையொழி தங்கமணே தீரிந்துண்பாரல்லல் பேசி மூடூருவந்தார் பூரை அகற்றும் மூர்த்தி கோயில் ஓடு நதி நதிசேரும் நேத்திலமும் மொய்த்த கிலோ கரையிற்சார சிடர் சிறந்தேத்த தோன்றியொளி பெருகோ திரு நடாவே கல்வி தகத்தால் தீரை சோழ் கடற்காழி கபுணி சீரார் நல்வி தகத்தாலினிதுணரோ ஞான சம்பந்தன் என்னும் சொல்வி தகத்தாலிரைவன் திருநண்டாயேத்தும் தும்பாடல் வல்வீத்தகத்தான் மொழிவார் பழியிலரெம்மண்ணின் மேலே சங்கமுதநாதீஸ்வரர் அம்பாள் வேதாம்பிகை திருச்சிற்றம்பலம்